வாத்தியார் கணக்கு இங்கிலீஷ் வாத்தியாரும் போயிடுவார் அப்புறம் கணக்கு வாத்தியார் ஒன்னு போடே ரெண்டு போடே மூணு போடே நாலு போடே அஞ்சு போடே ஆறு போடே ஏழு போடே இரு இரு இப்பதான் மதிய சாப்பாட்டு வேலை வந்துச்சு அப்ப நாங்க பண்ணோம் பாருங்க சோத்த போடு குட்டைய போடு போடு ஒரு பக்தி பரவசத்தில் ஆயிட்டாங்க நம்ம அது பரவாயில்லைங்க உள்ளூர் பாட்டு சாப்பிட்ட பாட்டா என்ன சாப்பிட்ட பாட்டா பிரியாணி பண்ணலாமா நீ சாப்பிடுவாடா சாப்பிடுவாடாங்கிறியா நம்ம பயிரெல்லாம் கேட்டா என்ன ஆவாங்க ஏற்கனவே ஒரு மார்க்கமா தான் தெரியுறாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த மாதிரி திரை இசை பாடல்கள் நம்மளோட வாழ்க்கையோட ரொம்ப கலந்து போயிடுச்சு இல்லைங்களா சும்மாவது பாட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் சும்மாவது நம்ம ரிங்டோட மாத்திக்கிட்டு இருப்போம் சும்மாவது நம்ம கலர் டியூன் மாத்திட்டு இருப்போம் அந்த பாட்டை உள்டா பண்ணி பாடுறதுல நம்ம ஆளுங்க எக்ஸ்போர்ட் இல்லைங்களா கரெக்டா நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி பை மேகம் கொண்டு வா மெத்தை நட்டு வை இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு கொல்லவா அல்லவா அது வரைக்கும் வரும் அந்த பாட்டை எங்க தாத்தா செத்த போது பாட்டாங்க எங்க தாத்தா செத்த போது பாட்டாங்க இந்த பாட்டை தாத்தா தாத்தாவை கொண்டு வா கட்டிலில் படுக்க வை மெத்தையை போட்டு தாத்தா பாய் பைய வாய் மூச்சிலே பஞ்ச வை காலை கொஞ்சம் கட்டி வை இப்படி சினிமா பாட்டு நம்மளோட வாழ்க்கையோட சேர்ந்து போச்சு நம்ம வாழ்க்கையோட அது இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி இருக்கு அரபிக் கடலோரம் அந்த அழகை கண்டேனே அந்த மெட்ராஸ் ஒரு பிச்சைக்காரன் பாடுறான் அந்த பாட்டை அரபிக் கடலோரம் ஒரு பாட்டுங்கிறது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படிப்பட்ட பாடல்கள்ல எந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது திரைசை பாடல்களா தெம்மாங்க பாடல்களா அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பு திரைசை பாடல்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு மூணு பேரும் தெம்மாங்க பாடல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையோட கலந்துருக்குன்னு பேசுறதுக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்கிறாங்க திரைசை பாடல்கள் அப்படின்றதனுடைய அணித்தலைவர் அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் தோப்பு அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மா பொற்செல்வி அவர்கள் ஆமா போதுங்க ஆட வேணாம் இந்த கலா மாஸ்டர் கலைஞ டிவில அதோட அக்கா தான் இந்த அக்கா ஸ்டேஜ்ல எப்போ போனாலும் பாடுவாங்க என்ன இந்த பக்கம் மட்டும் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு சேது அரசியல் தலைவர் அப்படியே காட்டிடுவாங்க நீங்க காட்டிடலாம் பாப்பா இப்ப கையா எல்லாருக்கும் கையாட்டு வாங்கி அவங்க வந்து ஸ்டேஜ்ல பேசி பாடி குதிச்சு ஆடி ஓடி விளையாடி விளையாடி பேசுவாங்க இங்க நின்னாங்கன்னு வச்சுக்கலாம் இங்க இருந்து இங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் அங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் எல்லாம் ஆடுவாங்க இவங்க ஸ்டேஜ்ல ஆடி பேசி ஒரு ஸ்டேஜ உடைச்சிட்டாங்க அப்புறம் இந்த அம்மாவை கட்டி வச்சு காசை வசூல் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க ஒரு ஊர்ல அப்படி அந்த அளவுக்கு குதூகலமா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அதே மாதிரி அந்த அம்மா பாத்தீங்கன்னா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க இந்த பையன் அம்பேர் மாதிரி இப்படிங்க இதுக்கெல்லாம் சிக்ஸ் அவுட்டா நீ அவுட் தானே நான் வேற அவங்கள பத்தி பேசுறதுக்கு அற்புதமா பேசக்கூடியவங்க அந்த பார்த்து பாத்தீங்கன்னா நகை நகையா ஜொலி ஜொலிக்குது பிரம்மாண்டமாய் கல்யாணி கவரிங் புடவை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டு வாங்கிட்டு வரல காய போட்டு தாங்க வந்தாங்க உங்க மூஞ்ச கட்டுங்க அவர் கோயம்புத்தூர்காரரு இந்தம்மா பேரை மறந்துட்டு பாருங்க மதுரையில இருந்து இருக்கிறாங்க முருகேஸ்வரி அவங்க திரைசி பாடல்கள் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க வணக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க சும்மா அட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் பாத்தீங்கன்னா பாருங்க இடிக்குது மேல உடைய நட்டு வச்சுட்டு பேசுவார் அற்புதமா பேசக்கூடியவர் அவர் பேரை மறந்துட்டேன் தன்ராஜ் கோயம்புத்தூர் தன்ராஜ் கோயம்புத்தூர் குசும்போட வந்து பேசுவாப்ல குசும்பு தான் கடைசியில இருக்க ரெண்டு வார்த்தையும் கட் பண்றாதிக்க நல்லா நல்லா பேசக்கூடியவர் நல்லா பாடக்கூடியவர் பழைய பாடல்கள் எல்லாம் பாடுவாப்ல டிஎம்எஸ் வாய்ஸ்லேயே பாடக்கூடியவர் புரிஞ்சு சிரிக்கிறானா வந்திருக்கோம் அது மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருங்க இருங்க இருங்க இப்பதான் இப்பதான் ஹைலைட்டே இருக்கு இந்த பிள்ளையர் எல்லாம் பாத்திருக்கீங்கன்னா சிலை சிலையால பாத்திருக்கிறீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா பாத்துங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோப்புக்காரில் போட்டு போனோம் சரியா நல்லா பேசக்கூடிய பேச்சாளர் சீமுட்டூர் அரசு கலைக்கல்லூரியில எம்காம் முடிச்சுட்டு இப்ப வேலை தேடிட்டு இருக்காரு வேலைகளா பட்டதாரி இவரு எம்காம் படிச்சுட்டு தமிழாசிரியரா இருக்கிறாரா ஒரு நல்ல பேச்சாளர் பொன்னந்தட்டு கோ கதிரன் அவர்கள் அவரும் பேசுவார் பாடுவார் ஆடுவார் சிரிப்பார் பேசுறது அவர் எல்லாத்தையும் பண்ணுவாங்களா அதுமாதிரி அந்த அம்மா என்ன இது தலையை அயன்மெண்ட் கொடுக்க நினைச்ச நாங்கெல்லாம் ட்ரெஸ் அயன்மெண்ட் வருவோம் அந்த அம்மா மட்டும் தான் மண்டே அயன்மெண்ட் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுருக்கு சுருக்கமா இருக்குமா என்ன பண்றது அயன் பாக்ஸ்லாம் அட ரூம்ல அயன் பாக்ஸ் இல்லையா ரூம்ல அயன் ஆமா ஆமா இருந்தது நீங்க தான் வச்சீங்களா என்னம்மா ஆராய்ச்சி பண்றாங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா ஏஞ்ச வணக்கம் வச்சிருப்பாங்க அயன் பாக்ஸ் கொடுத்த மக்களுக்கு வணக்கம் சொல்றேன் அவங்களும் மதுரையில தியாகராஜர் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிற மாணவி மதுரை பேர் என்ன கலைச்செல்வி கைதட்டுங்க அந்த அந்த மடிப்பு களையறதுக்குள்ள கைதட்டுறணும் அப்புறம் சுருக்க சுருக்கமா ஆயிடும் அது மாதிரி தம்பி வந்து அவரு அவரை பத்தி என்ன சொல்றது நானு நீங்களே பாத்துக்கங்க என்ன சிரிக்கிறீங்க என்னமோ முட்டை பத்தி பாக்குற மாதிரி சிரிக்கிறீங்க அப்படிலாம் சிரிக்கப்படாது நல்லா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் நல்லா பாடுவாரு நாட்டுப்புற கலைகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாணவர் மதுரையில இருந்து வந்திருக்கிறாரு மதுரை ஞானவே இப்படி எல்லாருமே அவரை பத்தி சொல்லலையா அதனாலதான் அதிகமா போடுறாப்ல அவர் இந்த குச்சி வச்சு தட்டுறாரு பாத்தீங்களா அவர் பேரு கண்ணன் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறார் பாண்டிச்சேரி தான் இந்திய இளைஞர்கள் வெடிப்போட இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில உங்களால தெளிவாவே அடிக்கக்கூடியவர் இவரு தெளிவா போய் தெளிவில்லாம அடிப்பாங்க சில பேர் இவர் தெளிவா அடிப்பாரு குச்சி வச்சுதான் அடிப்பாரு இப்படி இல்ல இப்படிதான் அவர் அற்புதமான இசைக்கலைஞர் பேடு கண்ணன் அவர்கள் அவருக்கு ஒரு அற்புதமா கைத்தட்டு கொடுக்குறாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேரு பிரகாஷ் இழைச்சிட்டாப்ல மனுஷன் ரொம்ப இழைச்சிட்டாப்ல வந்து இந்த விளம்பரம் எல்லாம் போடுவாங்கல்ல என்னமோ பவர் இருக்குதுன்னு போடுவாங்க உடம்ப குறைக்கிறதுக்கு அதை வாங்கி சாப்பிட்டு இழைச்சிட்டாப்ல ஆனா நல்லா இசை இசைக்கக்கூடிய A R A R A R ரகுமானுக்கு அப்புறம் அவர் தான் அப்படின்னு அப்படியே சொல்ல சொன்னார் வேற கைதிட்டு அதுக்கும் நல்ல இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர் கீபோர்டு பிரகாஷ் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரிக்கு கொஞ்சம் பார்டரு அந்த பாடுற விட்டு வரமாட்டிக்கு போட்டுருங்க ஆமா ஆமா கன்னி கோயில் அவரு அவரும் கொண்டு வரல எதையும் ஒரு ரெண்டு பானை தான் கொண்டு வந்திருக்கிறாப்ல எது பார்த்து வரோம் இங்க பிரிச்சிருக்கிற போறாங்க என்னதான் இதுக்குள்ள பிரிக்கு பிரிச்சிருவான்ட்டு ஒரு அற்புதமாக இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர் தபேலா பாபு அவர்கள் அவர் கடலூர்ல வந்திருக்கிறார் உங்க கண்டிக்கோயில வந்திருக்கிறார் ஒரு நல்ல கூட்டணி நல்ல ரசிகர்கள் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்படி ஒரு நல்ல ரசிகர்கள் முன்னாடி பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படி பட்டிமண்டபத்தினுடைய விவாதத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு போராட்ட அதை சொல்லணும் உங்களை பத்தி சொல்லுங்க ஐயோ என்ன இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்டர்நெட்டுக்கு போயிட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் இலக்கிய பித்தன் டாட் காம் அப்படின்னு ஒரு இல்ல உண்மையான வெப்சைட் வச்சிருக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னை பத்தி காத்துட்டு இருக்கிறாங்க சொல்லாதீங்க பக்கத்துல தொட்டுனா நான் வர வரேன் போதுங்க இல்ல இவர் பேசுறது மைக் ஆஃப் பண்றேன் என்ன பண்ண டபிள்யூ டபிள்யூ இரியா ஒரு நிமிஷம் உனக்கு ஸ்டேஜ் விட்டு நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா பேச வேண்டியது W W dot Ilakkiyaputhan dot com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதை போய் பாருங்க என்னுடைய போட்டோஸ் வீடியோஸ் இருக்கும் ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா இலக்கியபுத்தன் சர்ச் பண்ணீங்கன்னா என்னுடைய ஐடி வரும் போய் ரெக்வஸ்ட் கொடுங்க நான் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சொன்னேன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நெட்ல போய் பாருங்க எனக்கு இலக்கியபுத்தன் டாட் காம் ஒரு வெப்சைட் இருக்கு பேஸ்புக்ல என் ஐடி இருக்கு அதை போயிட்டு பாருங்க என்னுடைய போட்டோஸும் வீடியோஸும் வரும்னு ஒரு பையன் பக்கத்துல இருந்த பையன் சொன்னா இவ்வளவு நேரம் இவனை போய் நல்ல நீடா எப்படிப்பட்ட ஆளு தெரிஞ்சுக்கணும் என்னடா அண்ணன் இல்ல உங்களை மனார் நல்லவன் அந்த பையன் இப்பதானே தெரியுது உங்களை பத்தி உங்க போட்டோவையும் வீடியோவையும் நெட்ல விட்டுருக்கிறாங்களாமே அப்படின்னா இது என் போட்டோ என்ன நினைச்சிருக்காங்க பாருங்க எது நான் அந்த பொசிஷன்ல இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அவருக்கு தாங்க முடியல வேணாங்க முடியல என்னாலே முடியல உங்களால எப்படி முடியும் அப்படி என்னை பத்தி சொல்லணும்னா இவங்க சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க அதான் ஒரு சிலது உண்மை ஒரு சிலது போய் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்பிடாதீங்க பட்டிமண்டபத்தின் விவாதத்தை தொடங்கி வைப்பதற்காக அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் மதுரை ஞானவேல் அவர்கள் அவரை பத்தி சொல்லணும்னா மேடையே கிளங்கடிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் ஒரு வாட்டி நாங்க திருச்சியில பட்டிமன்றம் பண்ணும் போது நிகழ்ச்சி அமைப்பாளர் சாப்பாடு போடாமலே எங்க மேல ஏற்றி விட்டார் நாங்க பேசிட்டு இருக்கோம் மூணு மணி நேரம் பக்கத்து தொண்டை தண்ணி கத்த கத்த பேசிட்டு இருக்கிறோம் அவருக்கு பசி தாங்க மாட்டார் பார்த்தாலே தெரியுதா ரெண்டு முட்டை பச்சையா உள்ள இறக்காம அவரால் பேச முடியாது என்ன பண்ணிருக்காரு ஸ்டேஜில் பின்னாடி இருக்கிற நிகழ்ச்சி அமைப்பாளர்கிட்ட போயிட்டு அண்ணாச்சி பசிக்குது கொடுக்க அவர் சொல்லிருக்கிறாப்ல பொரோட்டாவும் ஜால்னாவும் ரெடி பண்ண சொன்னாங்க பொரோட்டா ரெடி ஆகல ஜால்னா மட்டும் தான் குண்டா குண்டாக வச்சிருக்கிறோம் அப்படிதான் சரி ஜால்னா வியாதி ரெண்டு டம்ளர் குடிக்கணும் ரெண்டு டம்ளர் வாங்கி மட்டார் மட்டாரு குடிச்சிருந்தாலும் வந்து மேடையில் உட்காந்தாருங்க அன்னைக்கு தலைப்பு இன்றைய இளைஞர்கள் முற்போக்கு சிந்தனையோடு இருக்கிறார்களா பிற்போக்கு சிந்தனையோடு இருக்கிறார்களா